ஐயப்பனின் சன்னிதானம் பதினெட்டாம் படி புராணங்கள் பதினெட்டு மகாபாரதத்தின் பருவங்கள் பதினெட்டு கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு சித்திகளும் சித்தர்களும் தத்துவமும் பதினெட்டு துர்கையின் கைகளும் பதினெட்டு துன்பத்தை போக்கும் ஐயப்பன் ஆலய படிகளும் பதினெட்டு பக்தியுடன் படிகளில் தேங்காய் உடைத்து இருமுடியுடன் படி பதினெட்டையும் கடந்தவர்க்கு முக்தி தருபவன் ஐயப்பன் கன்னிமூல மகா கணபதியை தொழுது வலம் வந்து ஐயப்பன் முனே நிற்கிறோம் இருந்த ஐயப்பன் இப்போது நெய்யில் மூழ்கியிருக்கிறான் பாருங்கள் சுவாமியே சரணமையப்பா எங்கும் நிறைந்த பரம்பொருளே சரணமையப்பா சேவிப்பவர் கானந்த மூர்த்தியே சரணமையப்பா